இதுல மாமி எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட நேரா பேசுறது இல்ல அந்த காலத்துல எனவே கதவை முக்காலும் அடைச்சுக்கிட்டு என்னமோ பொண்ணெல்லாம் பொண்ணு எப்படி வளர்த்தோம் சின்னஞ்சிறுசுல இருந்து எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சின்னஞ்சிறுசு பொண்ணு ஒண்ணு தெரியாது எல்லாம் அரியா பாலகன் பாவம் ஏன்னா அம்மாவுக்கு அப்படிதான் வரும் எவ்வளவு நாள் ஆனாலும் அரியா பாலகன் ஏதாவது தப்பு தவறு செஞ்சாலும் கூட அப்படின்னு இங்க சொன்ன உடனே நான் பாத்துக்கிறேன் மாமி கவலைப்படாதீங்க மாமி அப்படி சொல்லணும் மக்கு மாதிரி செவ்வறு மாதிரி இருக்கக்கூடாது அதனால நான் பாத்துக்கிறேன் மாமி கவலையே பட வேணாம் மாமி நான் மாசம் ஒரு தடவை நான் எல்லா பாப்பாவும் அழைச்சிட்டு வரேன் மாமி அப்படின்னு கண்ணிலேயே நிக்கிறா இவெல்லாம் வளர்த்தவங்க கவலைப்படாதீங்க மாமி நான் ஒவ்வொரு மாசம் வந்துட்டு போறேன் அப்படிலாம் சொன்னி அழைச்சிட்டு போனோம் யாரு இருபத்தி ஏழு பொண்ணு போனா என்ன பண்ணனா ரெண்டே ரெண்டு பெண்ணை தான் ரொம்ப அவனுக்கு காதல் யாரு ரோஹிணியும் அப்புறம் யாரு கார்த்திகை இந்த ரெண்டு பொண்ணும் இதுக்கு மட்டும் எப்படியோ என்ன பண்ணுவான்னு கேட்டா சாயந்தரம் வாங்கும் போது பூ வாங்கும் போது நல்ல இன்னைக்கு இருக்கிற அரும்பும் இருக்கும் கீமுல இருக்கிற பூவும் இருக்கும் கீமுல ஏமாந்துடப்படாது நீங்க மாயவரெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன ஐயா பூ பூ பூ போங்க என்னது கீமுல இருக்கு நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே கண்ணகரேன்னு கருவி போறோம் அதனால சிட் டவுன் வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைய அரும்பா இருக்கிறத வாங்கணும் அப்பதான் நாளை ராத்திரி இருந்து மறுநாள் காலையில் அலரும் பெருமானுக்கு வச்சுட்டு அவங்களும் பயன்படுத்திக்கலாம் இது அளந்த பூ வைக்கப்படாது இவன் என்ன பண்ணுவான் இந்த ரெண்டு மனைவிக்கு வாங்கும் போது மட்டும் அரும்ப வாங்கிக்கிட்டு என்ன நல்ல தண்ணி எல்லாம் நினைச்சு நல்ல புது இலையில கட்டி வாங்கிட்டு போவான் அந்த மற்ற இருபத்தஞ்சு இருக்கு பாருங்க சரி என்ன மலம் பாரு ஒரு இருபத்தஞ்சு மலம் கூடப்பா சொன்னேன் அவன் பாவம் இருபத்தஞ்சு மலம் சொன்னவன் முந்தா நாள் நாலா நாள் பூவெல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சு மலம் தரும் அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவான் பாவம் அது என்ன பண்ண கேட்டா இது என்னடி இது இது என்னைக்கு கட்டின பூடி போன ஆணி மாசம் கட்டினது ஓ இந்த ஆணி மாசம் வரைக்கும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு தெளிச்சு இப்படி இருக்குது <laughs> இது மட்டும் என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நேற்று தினம் அப்படி இருக்கும் இதே போல ஒரு புடவை எடுத்தா இடம் எடுத்தா எங்கேயாவது போறதுன்னா கூட அந்த ரெண்டு பேரும் திருவண்ணாமலை போலான்னு பாக்குறேன்னு சொன்ன உடனே சரின்னு கார்த்திகை ரோகிணி ரெண்டு பேர் நீங்க அந்த நம்ம இது கல்யாணத்துக்கு புடவை கட்டிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லும் மற்ற இருபத்தஞ்சு என்ன பண்றது சிவ சிவ இங்கே கிடக்கு இப்படி ஒரு பண்ணான் அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த இருபத்தஞ்சு பொண்ணுங்களும் நேரா போய் அப்பா கிட்ட இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அந்த ரெண்டே அக்காளுக்கு தான் எல்லாம் செய்யறாரு அவரு எங்களுக்கெல்லாம் கவனிக்கிறதே இல்லை இது கொஞ்சம் கோவம் மாமா அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு சொன்னார் அவரு நான் நாவுக்கரசு தேவாரம் படிக்கலவன் என்ன பண்றது இல்லைன்னா அன்புடைய மாமனா இருப்பான் நாவுக்கரசர் தேவாரம் படிச்சா தானே படிக்கல அதனால பார்த்தேன் அப்படியே ஆந்திரவையா சரிண்ணா அப்படின்னு என்ன செய்யறது சரி அப்படியானா என்ன பண்ண கேட்டா பதினாறு நாள் வளர்றவன் பதினாறு நாள் இல்ல தேஞ்சே போக்கடவுது போடான் தேஞ்சே போக நல்ல அது வரைக்கும் நல்லா டவுன் பண்ணுவேன் பின்னாலதான் உருப்படா போனான் தக்கன் நல்லா தவம் அதனால ஏன்னா இது செய்ய நடக்க நடந்துருது பார்த்தா பதினாறு கலை என்னன்னு கேட்டா இதோ பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினெண்டு ஏச என்னைக்கு அம்மாவாசைனார் நாளைக்கு தான் அம்மாவாசை என்ன என்ன அர்த்தம் முழு பதியும் தெரியும் பார்த்தா அந்த பையன் இங்க போனா அங்க போனா ஐயா இது மாதிரி என்ன காப்பாத்துங்க அடுத்து விட்டு ஆம்பளைய பாரு அடுத்து விட்டு ஆம்பளைய பாருன்னு சொல்லி போச்சு எங்க ஸ்ரீகுண்டத்துக்கு முதல்ல போச்சு ஓம் நமோ நாராயணாய அங்க போச்சு போன உடனே அதெல்லாம் இந்த இந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் தலையிடுறது இல்லப்பா அடுத்து விட்டு ஆம்பளைய பாருங்க நீங்க ஆம்பளை தானே புருஷோத்தம்னு சொன்னாங்களேன்னு அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நீ போ எங்கிட்ட முடியாது அப்படின்ட்டு இதுவே அப்பா சொன்ன பெருமா என்ன பண்ணான் ஜீவ ஜீவ எங்க அப்பாவே அப்படி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ண போறேன்ட்டான் பார்த்தான் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான் பாத்தீங்கன்னா அதனால ஓடினான் ஓடினான் சிவபெருமானுடைய திருவடிக்கே ஓடினான் என்னப்பா அப்படின்னாரு இது மாதிரி மாமா செஞ்சுட்டாங்க அப்படியா அப்படின்னு எடுத்தார் தலையில வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டா முன்னே சொல்லியிருக்கேன் வச்சுட்டு இது மாதிரி இது வந்து உங்க வீடு மாதிரி நீங்க இருந்துக்கலாம் எப்போ நீ பாட்டு நடக்கலாம் போலான்னார் ஆனா நில உலாவிய நீர்மலி வேணியன் உலாவரானா சேர்க்கல எதிரா அவர் சடையாச்சு அடுத்து விடாச்சு நம்ம விடா அதனால அவரை எதுன்னு கேட்டுக்கிட்டேன் உங்க ஊடு மாதிரி மதிப்பா அப்படின்ட்டு அதனால இவனுக்கு ரொம்ப பெரிய குஷி நிலவுலாவிய நிறுவனி வேணும் இப்படி வச்சுக்கிட்டாரு தெரிஞ்சது தக்கனுக்கு பார்த்தான் அந்த தக்கனுக்கு மகளாக பிறந்தவது நம்முடைய அம்மா யாரு உமையம்மையா மகளாக பிறந்தாள் அந்த மகளும் வந்து என்னன்னு கேட்டா வயது வந்த உடனே இல்லை நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் சிவபெருமான தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும் போது சரின்னு இருந்தது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னையே நம்ம ஐயா யாரு சிவபெருமானே நேரா போய் அழைச்சிட்டு வந்துட்டு ஆகவே அப்பா பண்ணதுக்கு பிறகுதான் தம்பி பண்ணி இருக்குது எங்க திணைப்பணத்துல போய் அதான் எல்லா விஷயம் எல்லாம் இப்பதானே தெரியுது ஒவ்வொரு நீங்க நோண்டனாதான் தெரியுது சார் அப்பதான் தெரியுது ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நோண்டப்படாது இப்படி விட்டுணும் சார் தானே விட்டுணும் அல்லவா ஏன் இந்த ரெண்டாவது தம்பி போச்சு தினப்பினத்துக்கு அப்படி ஒரு பாரம்பரியமே இல்லையன்னா பெரிய எடுத்து விஷயம் அதிகமா பேசாதீங்க என்னன்னு அப்பாவே ஒரு காலத்துல அப்படி அழைச்சிட்டு வந்தவர் தான் தக்கன் மகளை யார அப்பாவுக்கு தெரியாமையா ஆமா அதனால தானே அதனால இருக்குது தக்கன் பார்த்தான் இந்த பெண்ணை வேற இந்த மாதிரி வந்து எல்லாரும் அறிய திருமணம் பண்ணி நான் சொன்னா நான் வந்து இருபத்தஞ்சு நாள் வச்சு திருமணம் அல்லவா ஒரு நாள் மாப்பிள்ள வந்து ஸ்கூட்டர்ல ஒரு நாள் இன்னொரு நாள் இப்ப வச்சுக்கோங்க நல்ல அருமையான பெரிய சைக்கிள்ல ஒரு நாளைக்கு மாருதி கார்ல ஒரு நாளைக்கு அம்பாசடர்ல ஒரு நாளைக்கு தேர்ல ஒரு நாளைக்கு குதிரையில ஒரு நாளைக்கு யானையில இப்படி அழைச்சி இருபத்தி ஏழு நாள் செஞ்சு கல்யாணம் பண்ணி நினைச்சிருந்தேன் தெரியாம பொக்கு அழைச்சிட்டு போயிட்டேன் அது ஒரு கோவம் இந்த மாப்பிள்ளை இந்த மாதிரி தான் சமைச்சது எடுத்து தலையில வச்சுக்கிட்டாரா இது ஒரு கோவம் என்ன பண்ணார் ஒரு வேள்வி செய்யப்பா அப்படின்னார் பிரம்மாவை கூப்பிட்டு என்ன வேள்வினர் இங்க யாருக்கு முதன்மைன்னு கேட்டா அந்த ஆள் இங்க வரப்படாது எந்த ஆளு அந்த ஆள்ன்றார் சிவபெருமானு ஆமா அந்த பொண்ணு வரப்படாது இல்ல அப்படின்னு சொல்லு அப்படியாக வேள்வி ஆரம்பிச்சது வேள்வி ஆரம்பிச்சா எல்லாம் பெருமா பெருமா திருமாலாம் இருந்து எல்லாம் செய்தாங்க இருந்தா அதுல என்ன தெரியும் என்ன மாதிரி வேள்வி இது அவவேள்வி அல்லவா சிவ வேள்வி அல்ல அவவேள்வி அதனால் ரெண்டு கடா கடா போக்குவரத்து எல்லாம் கூட அதுல பயன்படுத்தினது இந்த மாதிரி முடிஞ்ச உடனே இவங்க எல்லாம் திருமால் இருமால் எல்லாம் உட்கார வச்சாங்க உட்கார வச்சு அதை பரிமாறினாங்க எது அந்த பிரசாதம் இல்ல இப்ப பிரசாதம் பரிமாறினாங்க ரொம்ப அருமையா இருக்குன்னா ரொம்ப நன்னா இருக்குன்னா அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு ஐயா இது என்ன யாகத்துல வந்ததோன்னும் சாதாரண கடையில வந்ததுன்னா சாப்பிடப்படாது இது யாகம் வேதம் சொல்லியில் வளர்த்திருந்தோம் அதனால பரவாயில்ல நன்னா இருக்குன்னா அப்படின்னு இந்த நேரத்துல வீரபத்திர வந்தார் யாரு பெருமானுடைய ஏவலா வீரபத்திர இது பார்த்து எல்லாம் நன்னா இருக்கு ஒன்றும் இருக்குல்ல பார்த்த உடனே சூரியன் அங்க உட்கார்ந்து தின்னான் ஒரு ஒரு ஒருவரை முப்பத்தி ரெண்டு பல்லும் பூட்டுது எல்லாம் உண்மையா போட்டான் அப்புறம் இப்படி ஒவ்வொன்றும் அப்படி ஆனவனு பார்த்தாங்க திருமாலானாரு நன்னோர் நன்னா இருக்கோன்னு அப்படின்ல நன்னாவது இருக்கோன்னாவது அங்க பாத்தியோன்னு அப்படின்னது எல்லாம் பூட்டுது எங்க வீட்டுக்கு பூட்டுது எல்லாம் போயிட்டுது இதெல்லாம் ரொம்ப அருமையா திருவாசகத்துல தான் அருமையா சொன்னது சாரிய வேள்வி சாரிய வேள்வி தகந்திடத்தேவர்கள் ஓடியவா பாடி உந்தீபர திரநாதனுக்கு உந்தீபர ஒரு மூலையிலிருந்து இருந்து கடைசியில அக்னி சாப்பிட்டு இருந்தான் நெருப்பு நல்ல அக்னி சாப்பிட்டுட்டு இருந்தான் அவன் என்னன்னு கேட்டா அது பாட்டுங்க அடிக்கிற இடத்துல அடிக்கிட்டேன் நான் பாட்டு ஒரு மூலையில வச்சது தின்னுப்படுவோம்னு சொல்லிட்டு அதை வலிச்சு எது என்ன இருந்ததோ தெரியல பாயசம் வயசமோ என்னமோ அதை அப்படியே அப்படி திரட்டி அப்படி உருட்டி இப்படி உள்ள தள்ளி இல்லான்னு பார்த்தான் இப்படி எடுக்கிறான் பாருங்க அந்த பட்டார்னு ஒரு அருவா வந்தது இந்த கையில இருக்கிறது ஓடப்படுது வெய்யவன் அங்கி வெய்யவன் தெரியுமில்ல அக்னி பார்த்தீங்களா அக்னிங்கிறது வட சொல் ஆனால் சிறுவாசகத்துல வெய்யவன் வெய்யவன் அங்கி விழுங்கத் திரட்டிய கையை தடிந்தான் என்று உந்தி பர கை அப்படியே கீழே விழுந்து இப்படி எல்லாம் ஒருத்த கொடுத்த ஒன்னர் இந்திரம் பார்த்தான் இதெல்லாம் அங்க கைவட்டும் கால்வட்டும் நம்மளால பட முடியாது ஜோக் பையனா இருந்தாலும் அதனால பார்த்தேன் பொக்குன்னு ஒரு குயிலானா குயிலாகி ஒரு மரத்துல மாரி உட்காந்துக்கிட்டான் கூ அப்படி ஆரம்பிச்சுட்டான் எப்படித்தான் முன்னாடி ஒலியும் ஒலியும் எடுத்தாரோ மணிவாசகர் வேற யாருமே இப்படி செய்யல பன்னெண்டு திருமுறையில இந்த மாதிரி கிண்டலா சொன்னது தக்கன் வேலையும் திருவாசகம் தான் புரந்தரனார் ஒரு புரந்தரனார் இந்திரன் புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் என்றுந்தீபர யாரு இந்த பொடுசுகள் பாடுது எட்டு வயசு பத்து பரி இந்திரனுக்கு வந்த வாழ்வு எங்கடி போனான்னாரு அங்க பாருடி மரத்து மேல குயிலா புறந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் என்று இன்னொருத்தி அங்கிருந்து வந்தார் அவர் யாருடி புறந்தரம் புறந்தரங்கிறீங்க அரைஞ்சு விடுவேன் வந்தா முன்னே வரணும் கடைசியில கடைசியில வர்ற அப்படி ஒருத்தி வந்துகிட்டே இருந்தா பாவம் கடைசியில வந்து ஏதேனும் ஒரு சின்ன வினா அப்படி போடுவார் இல்ல அவ யாருடி அடையன் தெரியாதுன்னு தாண்டி கேக்குறேன் நீங்க எல்லாம் முன்னே வந்துட்டீங்க நான் கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன் எதுனாலும் என்ன போட்டுது அதனால இது மக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்றீல இந்திரன் அவன் தாண்டினார் அவனுக்காடி இந்த கதி குயிலா போனது அப்படின்னா வானவர் கோன் என்று உந்தி பெற ஆடே அம்மா இப்படி எல்லாம் சொல்ல அதுல இன்னொரு பாட்டு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆ திருமால்ங்கிறது யாரு சம்பந்தி இல்ல ஆ திருமால் அவிற்பாகம் கொண்டன்று அவர் தான் சாப்பிட்டுருக்கார் அதனால முதப்பந்தியில சாப்பிட்டாருன்னு தெரியுது இப்பதான் தெரியுது முதப்பந்தியில அதுக்குள்ள வல்ல போல இருக்குது சாப்பிட்டு போடுது திருமால் அவிற்பாகம் கொண்டன்று இந்த அதுதான் சாப்பிட்டதாகவே திருவாசத்தில் இருந்தது அதனால முதப்பந்தின்னு வச்சுங்களேன் வச்சுங்களேன் பெண்ண தக்க நாளைக்கு வந்து இல்லைன்னு போக போறானா முன்ஜாமீன் வாங்கிட்டு போறோம் அப்படியே வந்து வரல ஜட்ஜ மாத்துங்கிறோம் முருகா முருகா அதனால அதனால நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போறதே கிடையாது ஏன் இத்தனை கூத்து இருக்குன்னு தெரியுது இப்பதான் எல்லாம் தெரியுது அப்படின்னு எனவே அதனால திருமால் அவிர் பாகம் கொண்டன்று போன ஆளுதான் சார் திரும்பி இந்த பக்கமே திரும்பல ஆளே காணா அப்படின்னாரு என்ன ஆச்சு அடிக்கடி வருவாரு நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிப்பிரதேசத்துக்கு வருவாரு டே என்னது மனுஷனே காணா வேற எங்கேயாவது சும்மா அப்படி வந்து வந்து என்னையானு விசாரிச்சுட்டு போவாரே அப்படின்னாரு இல்லைங்க அதுக்குள்ள அங்க இருந்து வந்தான் என்னத்தை பேசுறீங்க இந்த திருமால் சார் அன்னைக்கு வந்து அந்த முதல் பந்தியில சாப்பிட்டு போன மனுஷன் இந்த பக்கமே காணாங்க அப்படின்னாரு நீங்க ஒண்ணு தெரியாதா ரொம்ப சீரியஸ் இல்ல அது எப்ப இருந்து இங்க சாப்பிட்டு போனதுல இருந்து தான் இங்க சாப்பிட்டு போனார்ல நல்லபடி சாப்பிட்டா சாப்பாடு மனுஷன் ஒரு கஞ்சி அரை டம்ளார் கிடையாது இப்போ அது ஒரு வெறும் பச்சை தண்ணி தான் ஐயோ பையன்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போறான் என்னப்பா எப்படி இருக்குப்பா யாரு மன்மதன் ரதி ஏமாமா எப்படி இருக்கு மாமா பரவாயில்லப்பா பரவாயில்ல எங்களுக்கெல்லாம் பையன் வந்து டென்த்து முடிச்சுட்டான் பிளஸ் டூ முடிச்சுட்டான் கல்லூரில் சேர்க்கணும் அதுக்காக அங்கே போக வேண்டியிருக்கு ஜூன் மாதம் அல்ல அப்படின்னாரு போ போ சேரு ஏன் பாஸ் பண்ணுற வரைக்கும் அந்த தகராறு பாஸ் பண்ண பிறகு எங்கே சேர்க்கறது பிறகு எப்படி புஸ்தகம் வாங்குறதுன்னு நேற்று ஒரு ரெண்டு விட்டு போட்டுட்டேன் ஒரு வண்ணார் மூட்டை பெரிய மூட்டையை வச்சிருக்கார் அதுல வந்து ஒருத்தர் கேட்கிறார் நல்லா தான் ஆனந்த விடலாம் விட்டு இருக்கு நல்லா தான் இருக்கு ஏப்பா எங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் புஸ்தகம் எடுத்துட்டு போகணும் நீ என்ன கேட்டாலும் கூலி கொடுத்துட்றோம்ப்பா அப்படிங்கிறது யாரு யாரு அவன் மூட்டை பெரிய மூட்டை வச்சிருக்கான் அதை விட பெரிய மூட்டையா இருக்குதுங்க எது புஸ்தகம் எத்தனாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸுக்கு குட்டிச்சோரா பூட அல்லவா ஆமா என்னது இவ்வளவு புஸ்தகம் கடைசியில ஒண்ணும் இல்லை இங்க ஒண்ணும் வேணா புஸ்தகம் தான் பெருசா இருக்கு ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்லாம் எவ்வளவு புஸ்தகம் வைக்கலாம் அதுக்காக ஒரேடியாவா மகா பாவிகள் என்னதான் பண்றீங்களோ போங்கப்பா நீங்க நீ உங்க புஸ்தகத்தை பார்த்தோம்னு சொன்னா அவன் எப்படி பண்ண எஸ்எல்சிலேயே அவன் பெரிய உலக மேதையா இருக்கும்னு தெரியல அங்க ஒண்ணும் இல்லையே ஒரு வரி எழுதுனா நாலு தப்பு வருது எந்த ரூனா போடுறதுன்னு தெரியல எந்த இதுன்னு தெரியல பெக்க பெக்கங்கிறான் தந்தி எழுதுறான்னா தந்தி யாரு ஒரு பிஎஸ்சி கேக்க கேக்குது எப்படி தந்தி எழுதுறதுன்னு தெரியல பாத்தீங்கன்னா உங்க புருஷம் இவ்வளவு பெருசு இருக்குது இவ்வளவு பெருசு என்னத்துக்குடா வீணா போட்டுட்டு ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று என்ன ஆச்சினர் பொண்ணு பிள்ளைலாம் வந்து வந்து பார்த்துட்டு போதும் ஒண்ணும் இல்லைங்க ஏதோ அமாவாசை பாட்டியுமே இப்படி போயிட்டே இருக்குது ஏதோ வர்ற அமாவாசை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல இருந்தான் என்று உந்தி பர ஏதோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போகுதான் லிக்விடா போகுது ஏதோ பால் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அப்படி ஆச்சா ஆமா அன்னைக்கு சாப்பிட்டதுதான் இங்க எங்க தக்கன் வெளியில முத பந்தியில உட்காந்து இல்லை அவ நம்ம நம்ம வழக்கமா வர்றவ யாருடி அப்படிலாம் சொல்றீங்க ஒரு அற பழியன்னு கொடுத்தா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கடைசியில் வந்து கேட்காத என்னாரு சரி சரி நீ சொல்லு அப்படின்னு சதுர்முகன் தாத என்று உந்தி பெற என்னையும் படைச்சானே பிரம்மா ஆமா அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு இந்த லட்சணமானார் ஆமா எஞ்சிய வெள்ளித்திரையில் காண்க சாவ முன்னாள் தக்கன் வேள்வித்தகர் தின்று அப்படியாக அந்த தக்கன் வேள்வியில போய் இவங்க எல்லாம் கலந்து கொண்டாடலாம் ஆகவே கலந்து கொண்டு சாப்பிட்டது என்னாச்சுன்னு கேட்டா வாழ அல்ல சாவ திருவள்ளுவர் இது மணிவாசகர் <laughs> ஏன் ஒரு வேள்வியில போய் அவிப்பாங்கலாம் சாப்பிட்டா நம்மளாம் நீடூடி வாழ்வாங்கன்னாரு அது சரி முறையா செஞ்ச வேள்வின்னா சரி சிவவேள்வி சரி இது அவ வேள்வியாச்சேப்பா சாவ முன்னால் தக்கன் தகர்தின்றி இப்படி தின்னாங்க சரி இந்த ஆடு கீடு இந்த மாதிரி சொன்ன உடனே டேஸ்ட் நல்லா இருக்கும்னு போயிட்டுதே கடல்ல இருந்து நஞ்சு வந்தது விஷம் வந்தது இல்ல அப்ப என்ன பண்ணாங்கன்னார் ஏ எல்லாம் கதவு சாத்து கதவு சாத்து எல்லாம் கதவு சாத்திக்கிட்டு விஷம் வருதுன்னு சொல்லிட்டு அப்ப சாப்பாடுன்னா முன்ன நின்றுறது ஏதேனும் கெடுதல்னா கதவை சாத்திவிடு கதவை சாத்திவிடு கதவை சாத்திவிடு அல்லவா அப்ப கதவை திறந்து வச்சிருந்தது நம்ம சிவபெருமான் தான் என்னப்பா அப்படின்னார் ஐயா ஒரு பெரிய நஞ்சு உருட்டி திரட்டு அப்படி உருண்டையா வருதுங்க இது என்னன்னா தேவர்கள் எல்லாரையும் அழிச்சிடுங்களே இப்படி நஞ்சு வருது அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு என்ன அப்படியாங்குதுன்னு அது அப்படியே கையில் எடுத்தார் ஒரு கடுகளவா உருட்டினார் உருட்டி அப்படி உள்ளதல் உள்ளதல்னோடு அப்படியே இருக்க ஏன் அது இங்கேயும் போகல வெளியிலும் அல்ல இங்க நான் தான் சொல்றது இப்ப நம்முடைய உணவுகள்ல இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்றமே என்னென்ன வித்தெல்லாம் காட்டுறமே ஒண்ணு நீங்க வந்து வெளியில இருக்கலாம் ஒரு அல்வா துண்டோ மற்றதோ போட்டா இல்ல ஒண்ணு உள்ள போயிருக்கலாம் இங்க வை வைங்களாம் பார்ப்போம் அல்வா துண்டை இங்க வச்சு காட்டுங்களாம் பார்ப்போம் முடியாது ஒண்ணு போடும் உள்ள இல்ல வெளியவே இருக்கு இங்க வேணா அடங்கிட்டு இருக்கலாம் இங்கேயும் இருக்கக்கூடாது இங்கேயும் போயிடக்கூடாது இங்க இருக்கு தங்க வைக்கணும் ஒரு ஆளும் தங்க வைக்க முடியாது அப்படி தவிர தங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க கொட்டாய் விட்டுருவான் தொண்டை அடைச்சுக்கிட்டு விட்டுருவான் அது இயல்பா இருக்காது ஒரு கால் அப்படி இருந்து வச்சுங்க தொண்டை அடைச்சிட்டு கரகரமா இருந்தாலும் போய் விட்டுலாம் ஐயோ தொண்டை அடைச்சுக்கிட்டு இருக்குங்க பாவம் போயிட்டாமா ஒரே ஒரு ஆள் தான் தொண்டையில வச்சுக்கிட்டு இருக்கிறாள் யாரு நம்ம ஐயா செயற்க அறிய செய்வார் பெரியர் யாராலும் செய்ய முடியாத அரிய காரியத்தை அவர் செய்தார் அவர் தான் செய்வருமான் இப்படி சாப முன்னால் தக்கன் வேள்வி திகர் தகர் நின்று சாப்பாடுன்னு சொன்ன திங்க சாப்பிட போயிட்டாங்க ஆனா நஞ்சு விஷம்னு சொன்ன உடனே அடுத்து டாம்பளை கூப்பிடு அடுத்து டாம்பளை கூப்பிடுன்னு போயிட்டு அல்லவா நஞ்சம் அஞ்சி என்ன சொன்னாரலாம் ஆ எந்த பெருமானி நீ காத்தால் தான் காத்தது இல்லையானா போயிடும் என்று சொல்லி அப்படி அவிதாயிடும் இப்படி இருக்கும்படியான யோகியதையுடையவர்கள் தான் எஞ்சியவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் யாருங்கன்னாரு அவங்கெல்லாம் வேற யாரும் இல்லை அவர் நம்மவரே நம்மவர் நடத்தினா எல்லாம் நம்ம ஆளுதான் வேற யாரு அப்படின்னு ரொம்ப கொச்சையா சொல்லலாம் இன்னொரு பொருள் நம்மவர் நம்போன்ற உயிர்களையே தவிர அவர்கள் இறைவர் அல்லர் என்று அர்த்தம் நம்மவர்னா என்ன அர்த்தம் ஒரு மலம் மும்மலத்தோடு இருக்கும்படியான உயிர் வர்க்கமே தவிர அவங்க எல்லாம் இறை வர்க்கம் அல்ல என்பது ஒரு பொருள் நம்மவர் ஆனா ஐயா நான் ஒரு நாள் போனேன் அவங்க வீட்டுக்கெல்லாம் எப்படா போனேன் அப்படின்னாரு போனா முன்னால வந்து அருமையா அந்த போர்டில் போட்டா ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட வீராதி வீர வீரமார்த்தாண்ட கோராத கோர போரமார்த்தாண்ட எனவே பார்த்தா பட்ட பெயரையும் அந்த பெயரையும் இந்த பெயரையும் போட்டு அந்த விளம்பரம் போட்டிருக்கு ஆனா செய்தியோ ஒண்ணும் இல்லாத என்ன நம்மவர் அவரே ஆனா மூவர் என்று எம்பிரானோடும் எண்ணி ஆனா வெளியில சொல்லிக்கிறது என்ன நான் படைத்தர் கடவுள் நான் காத்தர் கடவுள் நான் அடித்தர் கடவுள் என்று போர்டு போட்டிருக்கோம் விளக்கமா போட்டிருக்கோம் சொல்லுவாங்க அல்ல மூவர் அன்றே யாரோடு எம்பிரானோடும் நம்மவரோட இவங்கெல்லாம் ஒரு பொருளா கருதி அவன் பாட்டு விளம்பர பழக பண்ணிக்கிறான் எல்லாம் நம்ம வருதான் சாதாரண ஆளு அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு தேவ தேவலோகத்தை ஆள்றேங்கிறாங்க மண்மேல் என்ன பாவம் திரிதவரே என்ன பாவண்டா இதெல்லாம் சே இந்த என்ன பாவங்கிறது இப்படிதான் படிக்கணும் என்ன பாவம் திரிதவரே என்ன பாவம் இப்படி எல்லாம் இருந்துக்கிட்டு அப்ப இது சாப்பாடுனா போயிடுறாங்க விஷம் உள்ள காதல் சாத்திக்கிறாங்க விளம்பர பலகையில வேற தான் தான் தான் பெரியவன் போட்டுக்கிறாங்க கடைசியில பெரியவனாகவும் இல்லை இப்படியெல்லாம் என்னப்பா திரிதவரி ஏதோ பொருட்டு திரியிறாங்க திரிதவருங்கிறது பொருட்டு திரியிறாங்க அப்படின்னு அர்த்தம் திரியிறா திரிகிறார்கள் என்பது சாதாரண உலக வழக்கில் கொஞ்சம் சாதாரணமா சொல்ற சொல் இப்படியான ஒரு பாடம் தவமே புரிந்திலன் தன்மால் அதி இங்க என்ன தெரியுது அப்போ அப்ப ஐயா நீங்க சொன்னீங்களே ஒன்னு பக்தி பக்தி வைராக்கிய விசித்திரம்னு சொன்னீங்களே இந்த பாடல் பக்தியா தெரியலையே பக்தியா தெரியலையே என்ன வைராகியம் என்ன வைராகியம் சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள் அவருக்கு இணை வேறு எவரும் இலர் என்ற அந்த வைராக்கியம் வைராக்கியம் எம்பிரானுடன் எண்ணி விண்ணாண்டு மண்மியல் தேவரண்டே இருமாந்து என்ன பாவம் தெரிஞ்சவர் தெரிஞ்சிட்டு வர்றாங்க என்று சொல்லும்போது என்ன அர்த்தம் சிவன் முதலே என்று முதலில்லை என்ற அந்த வைராக்கியம் அப்ப இந்த பாடல் என்ன குறித்து வைராக்கியம் அல்லவா குறித்து எனவே அடுத்தது பாருங்க தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் தன்னை பற்றி ரொம்ப சிறுமியா சொல்லிக்கிறார் தவமே புரிந்திலன் என்னது என்ன தவம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி நான் பெரிய பெருமானை சேர்ந்து உடனே என்னை என்னை ஆட்கொண்டார் ஆட்கொண்ட பெருமான் மீண்டும் இங்கே விட்டு சென்றார் நான் உடனே அவரோடு போவதற்குரிய தவத்தை நான் செய்யல செய்திருந்தா நான் ஏன் இப்படி இருக்கிறேன் தவமே புரிந்திலன் தன்மலர்யிட்டு முட்டாது இறைஞ்சேன் தன்மலரிட்டு அருமையான மலர்களை எடுத்து சிவழிபாடு ஆற்றணும் அப்படின்னா சிவவழிபாடெல்லாம் ஆற்றவில்லை இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன் அவம்னா பயனில்லாமல் நான் பிறந்திருக்கிறேன் என் பிறப்பு தேவையற்ற பிறப்பு அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திருவெய்திற்றிலேன் ஆனா உன்னுடைய அன்பர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் உன்னுடன் இருக்காங்களே அவர்கள் சிவமே பெரும் திரு சிவமாகிய உன்னை பெற்று விட்டார் நான் சிவத்தை பெறாதிருக்கிறேன் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் ஆதலால் என்னன்னாரு நின் திருவடிக்காம் பவமி அருளுகண்டாய் அடி ஏற்கியம் பரம்பரணி பெருமானி நான் இந்த பிறவியில் இல்லைன்னா கூட உன்னுடைய திருவடிக்கு ஆளாகும்படியான பிறவி எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்கிறார் அப்ப இது என்னது பக்தி பக்தி முன்ன சொன்னது வைரா வைராகியம் இப்ப சொன்னது பக்தி பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வணி பறந்து பல்லாய் மலரிட்டு அருமை நீ பாத்தீங்கன்னா இந்த மலர் போய் பறிக்கிறாங்களே சில சமயங்கள தனக்கு முன்னே யாராவது பறிச்சிட்டு போடுவாங்க பறிச்சுட்டு போட்டாங்கன்னா அடே பூல கொண்டு பூ கூட காணா அண்ணாரு சரி ஏ அந்த மூணாவது வீட்டுல இருக்கேன் அங்க போய் பாரு அங்க போனா அடா அடா அங்கேயும் அடா கிடக்குது போ நந்தவனத்துக்கே போ இப்படி பறந்து எதுக்கு பூ பறிக்கணும்னு நீ பார்த்தா தெரியும் இப்படி காலம் பறிப்பாங்க அல்லது ஒரு இதழ் குறைஞ்சிருந்ததுன்னா போயிடுச்சு அதெல்லாம் அதெல்லாம் தகுதி இல்லாத மலர் ஆய் மலரிட்டு நல்ல மலர்களாக சிறந்த மலர்களாக வரலாம் இப்படி பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது முட்டாதுன்னா தவறாது முப்பது நாளும்னா முப்பது நாளும் சிவ வழிபாடு அதுல ஒரு நாள் கூட மாறாது முட்டாது அடியே இறங்கி உன்னுடைய திருவடியே வணங்கணும் அப்படி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனி இப்படி இருக்குண்ட அறிவில் இருக்காங்களே அவர்கள் உன்னிடத்துல என்ன கேட்கிறாரோ அத்தனை நீ கொடுத்துருவாய் அந்த மாதிரி ஆன்மாக்களத்துல நீ மறைந்து இருக்க மாட்டாய் நல்லா வெளிப்பட்டு இருப்பாய் கறந்து நில்லா கல்வனி கறந்துன்னா மறைந்திருப்பான் மறைந்தில்லாமல் முன்னின்றே உனக்கு காட்டுவான் அந்த அந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு முன்னின்றே அருள்வான் உள்நின்றல்ல முன்னின்று அருள்வான் அப்படிப்பட்ட கல்வனி கல்வனா கறந்து நில்லா கல்வனி நீ ஆனா எந்த இடத்துல நீ மாதிரி மறையணுமோ அப்ப மறைவே ஆனா இவர்களுக்கு மறைய மாட்டேன் கல்வனி ஆமா இந்த பாட்டு கரந்தினில்லா கல்வனி நிந்தன் கடற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாயருளாய் நின்ன ஏத்த முழுதவதுமே இங்க ஒரு அருமையான வேண்டுகோள் இப்படி நான் அன்பு செய்யறேன் இப்பெல்லாம் ஆனா இந்த அன்பு நிரந்தரமா இருக்கணும் ஏன்னா ரெண்டு மாதம் மூணு மாதத்துல மாமா செஞ்சிருப்பேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் அது கிடைச்சது போ ரெண்டு வீட்டு பூ படிச்சா போதும் அப்படின்னு அப்புறம் ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிற பூ படிச்சா போதும் கில்லன்னு வச்சுக்க அட ரெண்டு இலையவாவது கிள்ளி போடுவோம் அது இல்லன்னு வச்சுக்க சிவ சிவா இன்னைக்கு பூஜை பண்ண முடியலன்னு உட்காந்துடுறது சிவ இப்படி வரக்கூடாது இந்த மா நான் செய்கிற வழிபாடு இருக்குதே பறந்து பல்லாய் மலரிட்டு கவராமல் எரிஞ்சுகின்ற இந்த பண்பு எனக்கு நிரந்தரமாயருளாய் நாள் தவறாமல் செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறார் ஆனா இந்த மாதிரி நான் நிரந்தரமா செய்ய நிரந்தரம் நிரந்தரம்ங்கிற ஒரு அருமையான சொல்லு நம்ம சாதாரணமா உலகத்துல சொல்றது சரிங்களா நிரந்தரமா இருக்கணும்ப்பா அதனால என்னைக்கோ ஒரு நாளைக்கு இருந்து பிரயோஜனம் இல்ல நிரந்தரம்னா என்றும் அர்த்தம் இந்த நிரந்தரம் என்றும்ங்கிற அந்த ஒரு பொருள் குறிக்கிற சாதாரண உலகியற் சொல் திருவாசகத்துல போய் அப்படி இருக்கு நிரந்தரமாய் அருளாய் என்று எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்கும்படியான அமைப்பை தருவாய் என்றெல்லாம் கேட்கிறார் நின்னையேற்ப இது எது பக்தி அல்ல முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கடுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோருடுத்து உண்மத்த மேல் கொண்டு உடிதருமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முழுவதும் கண்டான் யாரு இந்த உலகத்தை படைத்தான் யாரு பிரம்மா அப்படி முழுவதுமாக இந்த உலகத்தை கண்டவனை இவன் படைத்தான் யாரு நம்முடைய பெருமான் படைத்தான் அவனால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது ஆனா தோற்றுவிக்கப்பட்ட உலகம் அவனால் தோற்றுவிட்டது அந்த அவனை யார் செய்தா நம்ம பெருமான் தான் முழுவதும் கண்டவனை படைத்தான் படைத்தான் திரு பிரம்மா ஆனா அவனையும் படைத்தான் சிவபெருமான் இங்க படைத்தான் என்பது அவர் வயிற்றிலிருந்து பிறக்க வைத்தார்னு அர்த்தம் இல்லை அந்த படைத்தல் தொழிலுக்கு உரித்தாக்கினான் அது வரை செய்யப்பா அப்படி தெரியுதா உனக்கு அந்த வேலை கொடுத்துருக்கிறேன் சமத்தா செய்யணும் அப்படின்ட்டு அப்படி முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலும் அப்படி இருக்கிற அந்த பிரம்மாவே கூட ஒரு நாள் போடுத்துட்டு போகும்போது அவனை பார்ப்பதற்கு போனா பார்க்க முடியல ஏன் அப்படின்னா சரி என்றெல்லாம் தன்முனைப்போடு செல்கிறாரோ அன்னைக்கு பார்க்க முடியாது என்னைக்கெல்லாம் தன்முனைப்பு என்று செல்கிறான் அன்னைக்கு பார்க்க முடியும் அதான் அதனால எனவே அப்படிப்பட்டவனையும் அப்பாலம் இப்பால் எம்பிரான் கடுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கவியிலியாய் உழுவையின் தோலுடுத்து உண்மத்த மேல் கொண்டு ஒடிதருமே அருமையான பாட்டு கழுதொடு காட்டிடை நாடகம் மாடி இப்படி எல்லாம் இருக்கிற பெருமான் எங்க இருப்பான் காட்டுல இருப்பானோ எங்க இடுகாட்டுல அங்க என்ன இருக்கு பேய் தான் இருக்கும் கழுதோடு கழுதுன்னா பேய் கழுதோடு காட்டிடை நாடகம் மாடி என்ன நாடகம் என்று கேட்டா பார்த்தா நான் ஆடுவது போலத்தான் இருக்கும் வேலையத்தவன் யாரோ ஒரு வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஆடுவதனால் தான் இந்த உலகமே படைக்கிறது ஏன் சித்தாந்தம் முன்னே சொல்லியிருக்கிறேன் அவன் ஆடுகின்ற பொழுது அந்த துடியை வைத்துக் கொள்ளுகின்றது தான் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் நெருப்பு வச்சிருக்கான எதுக்கு அது அடித்தல் எனவே அவனுக்கு வந்து அங்கி நகரம் அடிக்கையில் முயலனார் தங்கு மகரம் அதுதான் என்று அருமையா நம்முடைய உண்மை வழக்கம் சொல்லுது எனவே அவன் பார்த்தா என்னமோ வேலையத்தவன் ஆடுற மாதிரி இருந்தாலும் கூட ஆனால் அவன் அந்த ஆடுகிற ஆட்டத்தால் தான் ஐந்தொழிலும் நடக்க நடக்கின்றன நடக்கின்றன இந்த ஐந்தொழில் நடப்பதே காரணம் என்ன அவன் ஆடுவதனால்தான் அதனால இங்கே கடுதொடு காட்டகை காட்டிடை நாடகமாடி கதி இடியாய் அது பார்த்தீங்களா ரொம்ப பாவம் கதி